தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மயம் உண்டாவதாக வருடத்தின் முதல் தினமாகி இந்த பரிசுத்த நலன் அதிகார வேளையில நாம் தேவ சமூகத்திலே காண கத்தருடைய கருவைக்காக ஆண்டவருக்கு நன்றி இரண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டினுடைய ஆரம்ப இந்த நாளில கர்த்த நமக்கு அருளுகின்ற வேத வாக்கியங்களை நாம் தியானித்து தேவ நன்மைகளை பெற்றுக் கொள்வோமாக உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் உபாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாவது வாக்கியம் உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார் ஒப்பு கொடுப்பார் வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் உனக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிப்பார் உனக்கு எதிராக வருகின்றவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் இந்த நாளுக்குரிய கட்டர இந்த ஆண்டுக்குரிய கட்டளை அழுகிற வாக்கு தத்துவம் வார்த்தை என்னவென்றால் அதாவது சத்துருக்கள் உனக்கு இதுவரைக்கும் தனிப்பட்ட முறையில் குடும்பத்துக்கு விரோதமாய் ஆவிக்குறி ஜீவித்து விரோதமாய் வாழ்க்கைக்கு விரோதமாய் திரைச்சபைக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருக்களை நீ நான் உனக்கு முன்பாக முறி அடிப்பேன் உனக்கு எதிராக தீமை செய்ய வருகிற சக்தியில் ஏழு வழியாக ஓடி போகிவிடும் என்ற வார்த்தை கட்டர் இந்த நாளில் நமக்கு இருக்கின்றார் உனக்கு என்று சொல்வது யாருக்கு தேவனுக்கு பயமே உனக்கு உங்களுக்கு என்று சொல்லாமல் உனக்கு என்று சொல்லுகின்றார் அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும் இதனால் நாட்களில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை அநேகர் கொண்டு அந்தவர் நம்முடைய வேதத்தில் இப்படி எழுதியிருக்கின்றது இப்படி சொல்லி இருக்கின்றது அனுப்பினால் நீர் இவைகளை செய்யும் என்று கேட்கிறார்கள் கேட்கிறது சரி ஆனாலும் அதாவது யாருக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த வார்த்தை நமக்காக எழுதப்பட்டிருக்கிறபடினால இந்த ஆண்டில தேவையான பிள்ளைகளை நமக்கு முன்பாக அதாவது இதுவரைக்கும் நமக்கு உரமாக இருக்கிற சத்துருக்களை கத்தர் முறி அடிக்க முடியாத அதாவது நமக்கு உரமாக அவ்வப்போது வருகின்ற எதிராய் வருகின்ற நமக்கு எதிரடையாக வருகின்ற நமக்கு தீமை செய்ய வருகின்ற அப்படிப்பட்ட சக்திகள் அதாவது பல வழியாக ஓடி போக முடியாத கத்தர் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் முதலாவது வசனத்தை வாசிக்கலாம் உபாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதலாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கத்தருடைய செய்ய இன்று நான் உனக்கு விதிக்கிற ஒரு தேவ ஆண்டவராக கற்றுடைய எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய் உன் தேவனாகிய கத்தர் பூமி சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையாக வைப்பார் உன் தேவனாகி கற்றுடைய கட்டளைகளை நீ கை கொள்ளும்படி உனக்கு போதிக்கிற காரியத்திற்கு நீ கவனமாய் செவி கொடுத்து அந்த பிரகாரம் செய்வாயானால் சொல்லப்படுகிற வார்த்தை கட்டுரை வார்த்தை சொல்லப்படும் போது செவி கொடுக்காமல் கட்டுரை வார்த்தையை படிக்கும் போது எங்கேயோ சிந்தித்துக் கொண்டு படிக்கிற அப்படிப்பட்ட கட்டுரை கட்டளைகளை அதாவது கவனிக்காமல் அவைகளை அதாவது மனதில் இடம் கொடுக்காமல் இருக்கிறவர்களுக்கு அல்ல அதாவது உனக்கு விரோதமாய் இளம்புகிற சக்தியில் அதாவது இந்த ஆண்டிலே நான் மொழி அடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார் உனக்கு உறவமாக வருகிற எப்படிப்பட்ட சக்திகளாக இருந்தாலும் சரி உன்னை சந்திக்காது அது பல வழியாக ஓடி போய்விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அது யாருக்கு என்றால் அதாவது இன்று தேவன் விதிக்கிற இந்த கட்டளைகளை அதாவது செய்யும்படி கவனமாய் இதற்கு இது செவி கொடுக்கும் போது பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களுக்கு தான் சொல்லுகிறார் அவர்களை பார்த்து தான் உனக்கு என்று சொல்லுகிறார் அதனுடைய யார் கத்துடைய கட்டளைகளை கவனமாய் கேட்டு அவர்கள் இப்படி செய்கின்றார்களோ அதன்படி கை கொள்ளுகிறார்களோ அப்படி நடக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த வாக்கு இந்த வார்த்தையை இந்த வருடத்தில் நிறைவேற்றப்பட போகின்றது தேவனுடைய திருச்சபை கத்தோட சத்தியத்தை கை கொள்கிறபடியினால கத்தோட சத்தியத்தை கை கொண்டு போதிக்கிறபடியினால தேவனுடைய திருச்சபைக்கு விரோதமாக இருக்கிற சத்திரிக்க பல வழியாக செய்வார் என்று வேதம் சொல்லுகின்றது அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் உபாகம இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வசனங்கள் வரைக்கும் அதாவது தேவனுடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவைகளை கவனமாய் அவர்களை கேட்டு கை கொள்ளுகிறவர்களுக்கு பதினான்காவது வசனம் வரைக்கும் என்னென்ன ஆசீர்வாதங்கள் வேண்டுமோ அத்தனை இதில் கூறப்பட்டிருக்கிறது என்று நாம் காணுகின்றோம் அதுலதான் இது ஏழாவது வாக்கியமும் சேர்க்கப்பட்டிருக்கின்றது இது ஏழாவது வாக்கியமும் அப்படிப்பட்டவர்களுக்குரியது என்று நாம் வேதத்திலே காணுகின்றோம் அனுப்பி நாள் பிள்ளைகளை இந்த ஆண்டில் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய சத்துருக்களை நம்முடைய கண்மனாலே முறியடிக்கவும் நமக்கு உரமாய் தீமை செய்ய வருகின்றவர்களை கத்தர் பல வழியாய் ஏழு வழியாய் ஓடி போக செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமா அவருடைய கற்பனைகளை நாம் கவனமாக கற்பனைகளுக்கு அவைகளுக்கு செவி கொடுத்து அதாவது அவைகளை செய்ய வேண்டும் அவைகளை நாம் கை கொள்ள வேண்டும் கற்றோட கட்டளை போதிக்கப்படும் போது அவைகளுக்கு நாம் செவி கொடுத்து அவைகளை கவனிக்க வேண்டும் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகின்றது அப்படி செய்கிறவர்களுக்கு உரோதமாய் வருகின்ற இதுவரைக்கு வந்து கொண்டிருக்கிற சத்துடைய கிரிகள் எளிமையால் வரக்கூடிய அப்படிப்பட்ட தீமைகள் இவைகள் எல்லாம் தேவன் முறியடித்து போடுவார் பல வழிகளாக ஓடிப்போக செய்வார் என்று வேதம் சொல்லுகின்றது அதைத்தான் இங்க எழுதிய அதாவது நீதிமொழிகளை நான் வாசிக்கும் போது சாலமன் இப்படி எழுதுகின்றார் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் என் வாசற்படியில் நித்தமும் விழித்திருந்து என்னுடைய வாசற்படியில நித்தமும் விழித்திருந்து கதவு நிலையருகே காத்திருந்து என்னுடைய கதவின் அருகே காத்திருந்து எனக்கு தொழில் மனுஷன் பாக்கவான் அவனை போல பாக்கவான் யாரும் இல்லை கட்டுடைய அதாவது நிலையறிகளை காத்திருந்து வாசற்படியில் விழித்திருக்கிற மனிதன் எவ்வளவு பெரிய வாக்கியவான் பாருங்க அது என்ன அதாவது வாசற்படியில் நிலையறிகளை காத்திருக்கிறார் என்ன அதாவது தேவ சமூகத்தில் ஜப ஜீவி உடையவர்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கின்றவர்கள் அவர்கள் அதாவது அவர்கள் தேவனுடைய காத்திருக்கிறது எதற்காக கிட்டாவே இந்த காரியத்தை நான் எப்படி செய்ய வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இதில் எனக்கு என்ன சொல்லுகிறேன் என்று கவனமாக கேட்டு அதற்கு செவி கொடுத்து அவர்களை யார் கை கொள்கின்றார்களோ அவர்கள் எல்லா தீமைக்கும் விலகி எல்லா தீமைகளையும் அவர்கள் மேற்கொள்வார்கள் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது அவருடைய வாசற்படியில விழித்திருந்த நிலையருகே காத்திருக்கிற மனிதன் அவன் பாக்கிவான் அவனை போல பாக்கிவான் யாருமே இல்லை ஆனப்படினால கத்துரை பிள்ளைகளை இந்த ஆண்டில் இருந்து நாம் சேவையுடைய காரியம் இதை மனதில் வைத்துக் கொண்டு கட்டாவே அதாவது சத்துருக்களை எனக்கு முன்பாக நீர் முறியடிப்பேன் என்று சொல்லி இருக்கின்றேன் எனக்கு உரோதமாய் வருகிறவர்களை ஏழு வழியாய் ஓடிப்போவேன் என்று சொல்லி ஓடிப்போக செய்வேன் என்று சொல்லி இருக்கிறேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்னுடைய வாழ்க்கையில கிடைக்கிற நேரங்களெல்லாம் அதாவது அவருடைய சத்தத்தை நாம் கேட்பதற்கு காத்திருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது இப்ப நாம் என்ன பார்க்கிறோம் கத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் கத்துடைய கட்டளை போதிக்கப்படும் போது அதை கை கொள்ள அதற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்று வேத வாக்கியம் நம்மை பார்த்து சொல்லுகின்றது இந்த வேதத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் தான் அதாவது ஒரு மனிதன் எதையும் அடைந்து கொள்ள முடியும் அதாவது வேதத்தை நாம் நன்கு கொள்கிறதனால் மாத்திரமல்ல அவைகளை நாம் கை கொள்ள வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது தேவனுக்கு மகிமை கை கொள்ள வேண்டும் ஊழியக்காரனுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது என்னுடைய திருவசனத்தின் வேதத்தை இந்த வசனத்தை கை கொண்டு போதிக்கிறவன் பரவசத்தில் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது கை கொள்ளாமல் போதிக்கிறவர்கள் நிறைய இருக்கிறார்கள் என்று தியாலஜி பைபிள் காலேஜ் நிறைய வந்து விட்டது அங்கே போய் அருமையாக படித்து நோட்ஸ் எடுத்துட்டு வந்து கேட்கிறவர்களுக்கு ரொம்ப இன்பமாயிமையா இருக்கக்கூடிய அளவுக்கு பிரசங்கிக்கிறார்கள் ஆனால் கை கொள்ள மாட்டார்கள் ஆனால் இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது கை கொள்ள வேண்டும் அலையா கை கொள்ள வேண்டும் அதாவது பரவசத்துக்கு யாரும் போவார்களா சத்தியத்தின் நடக்கிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க வாசல்களை திறவுங்கள் பாதாளம் எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது நரகம் பரவதா எப்பொழுதும் பூட்டப்பட்டு தான் இருக்கிறது சரி இல்லையா பாதாளம் எப்பொழுதும் திறந்து இருக்கிறது அந்த பாதாளத்துக்குள்ள போகிறவர்கள் அங்கே அங்கே ஒரு தடையும் இல்லை ஒரு வாசலும் கிடையாது அங்கே ஒன்றும் செய்ய வேண்டாம் உலகத்தில் செய்கிற அக்கிரமங்களுக்கு தண்டனையை அவர்களாகவே பெற்றுக் கொள்வார்கள் ஆனால் பரலோகம் அப்படி அல்லது பூட்டப்பட்டிருக்கிறது யார் இங்கே சத்தியத்தை கை கொள்ளுகின்றார்களோ அவமானங்களுக்கு செவி கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் பரலோகம் திறக்கப்படுமாம் இதனை பூட்டியிருக்க யாரும் அவரவர்கள் சேர்த்து கூட போக முடியாது என்று நாம் காணுகின்றோம் அனுப்பினால் தேவையான பிள்ளைகளே இந்த வருடத்துக்குரிய வாக்கு தத்துவம் என்ன என்றால் அதாவது உனக்கு உலகமா இருக்கிற சத்தர்களை உனக்கு உனக்கு முன்பாக நான் மூறி அடிப்பேன் உனக்கு எதிராய் வருகிற எல்லோரையும் நான் ஓடி போக செய்வேன் ஏழு வழியாக பிரிந்து ஓடும்படியாக செய்வேன் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தேவனுடைய கட்டளைகளுக்கு கவனமாய் செவி கொடுக்க வேண்டும் என்று திருவாக்கு சொல்கிறது தேவனுடைய திருவசனத்துக்கு தேவனுடைய கட்டளைகளுக்கு கவனமாய் செவி கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சத்தர்களுடைய கிரி இருந்தாலும் சரி அதை கருத்தர் முறியடித்து போடுவார் நமக்கு எத்தனை பேர் எரிசலோர்களாக நமக்கு உரமாய் செயல்பட்டாலும் சரி அவர்கள் நமது பக்கம் நமக்கு பக்கத்துக்கு வரமாட்டார்கள் அவர்களை கர்த்தரை பார்த்துக் கொள்வார் என்று நாம் காணுகின்றோம் அதாவது நாம் ஆதியில ராஜாக்களுடைய காலங்களை எடுத்துக்கொள்வோம் என்றால் அவர்கள் யுத்தத்திற்கு போகிறதற்கு முன்னால் தீர்க்க தரிசைகளை கூப்பிட்டு ஆலோசனை கேட்பார்கள் யுத்தத்துக்கு போகலாமா போகக்கூடாதா என்று அந்த ஆலோசனை கேட்டு அவைகளுக்கு செவி கொடுத்து அந்த பிரகாரம் செய்கிறவர்கள் யுத்தத்தில் வெற்றி பெறுவார்கள் அப்படி தங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை சொன்னால் சில மீறி போய் அழிந்து போனார்கள் தோல்வி அடைந்தார்கள் என்று நாம் இங்கே ஒரு ராஜாவை குறித்து நாம் பார்க்கின்றோம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழு டு ஒன்பது வரைக்குள்ள வசனங்களை நான் வாசிக்கின்ற போது இங்கே இஸ்ரோவேல் ராஜா யுத்தத்திற்கு போவதற்காக தீர்க்கதரிசிகளை கூட்டினார் தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கூடினார்கள் போது எத்தனை தீர்க்கதரிசிகள் நானூறு தீர்க்கதரிசிகள் ஒன்றாக சேர்ந்தார்கள் சேர்ந்து நானூறு பேர் ஒரே ஏக வாக்காக சொன்னார்கள் ராஜாவே நீர் யுத்தத்திற்கு போகும் என்று கொம்பு வைத்துக் கொண்டு இப்படி நீர் போனீர்கள் இப்படியெல்லாம் முட்டி மேற்கொள்வீர் என்று நான் சப்பனம் கண்டேன் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் அங்கே ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தார் அதையிலுயா இன்றைக்கு என்ன தங்களுடைய சுய சீக்கிரத்தை போதகர்களை திரளாக சம்பாதிக்கிற காலமாக இந்த காலம் இருக்கின்றது சுயேச்சை கேட்ட போவர்கள் என்றால் ஞானஸ்தானத்தை பற்றி பேசக்கூடாது பசுத்தாய் பற்றி பேசக்கூடாது மற்றபடி வெளியில் உள்ள சுத்திகரிப்பை பற்றி ஆடை ஆவணங்களை பற்றி பேசக்கூடாது அதுபடியால் இப்படி பேச வேண்டும் என்று சம்பளத்துக்காக போதகர்களை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு ஏற்ற பிரகாரம் பேசுவார்கள் அது தேவ வாக்கு அல்ல தேவ வார்த்தையுடைய மனிதன் உண்டு அவர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று நாம் காணுகின்றோம் இப்படி இருக்கின்ற நேரத்தில் அங்கே அதாவது யூதாவின் ராஜாவாகிய யோசவாத் என்பவர் இந்த இஸ்ரேல் ராஜாவிடத்தில் கேட்டார் ராஜாவே அதாவது இவர்கள் எவ்வாறு நான்கு பேர் ஒன்று போல சொல்லுகிறார்கள் வேறொரு ஏதாவது தீர்க்க தரிசி இல்லையா என்று கேட்டபோது ஒருவன் இருக்கிறான் அவர் எனக்கு பிரியமானதே சொல்ல மாட்டான் அவர் கர்த்தருக்கு பிரியமானதை தான் சொல்லுவான் கர்த்துடைய வார்த்தையை சொல்லுவான் அப்படினாலே அவனை நான் விரும்புகிறது இல்லை அப்படியே அவர் அப்படி அல்ல அவரை கூப்பிடுங்க கூப்பிட்டு வரும்போது நடந்த சம்பாசனை நாம் பார்க்கிறோம் வாசிக்கலாம் பின்பு யோசபாத் நாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களே இல்லாமல் கத்தருடைய தீர்க்கதரிசி வேற யாராயிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான் அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி கத்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கிறான் ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன் அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்றான் அதற்கு யோசபாத் ராஜாவை அப்படி சொல்ல வேண்டாம் என்றான் அப்பொழுது இஸ்ரோவேலின் ராஜா பிரதானிகளில் ஒருவனை கூப்பிட்டு இம்லாவின் குமாரனாகிய மிகாயாவை சீக்கிரமாய் அழைத்துவா என்றான் இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் சமாரியாவின் ஒலிமுக முன்னிருக்கும் ஸ்தாலத்தில் ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டவர்களாய் அவரவர் தம் தம் சிங்காசனத்து உட்கார்ந்திருந்தார்கள் சகல தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்கதரிசனம் சொன்னார் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போது மிகாயா அழைக்கப்பட்டார் மிகாயில சொல்லப்பட தீர்க்கதரிசி அழைக்க போனவர்கள் அவர்கள் சொன்னார்கள் நானூறு பேர் ஒரு நானூறு பேருடைய தீர்க்க தரிசனமும் ஒரே விதமாக இருக்கின்றது அதுபடியால் நீ அவர்களை போல சொல்ல ராஜாவுடைய வெகுமதி ராஜாவினுடைய அதாவது சவாசனைக்கு அவருடைய வாழ்த்தல் கிடைக்கும் பரிசு கிடைக்கும் என்று சொன்னார் அவர் என்ன சொன்னார் உண்மையான தேவையுடைய மனுஷன் நான் அப்படி சொல்ல மாட்டேன் அது எனக்கு தேவையில்லை கர்த்தர் சொல்லுகிறதை சொல்லுவேன் கர்த்தர் சொன்னதை அவர் சொன்னார் ஆனால் அவன் கேட்கவில்லை அவன் சிறையில் அடையுங்கள் நான் வெற்றியோடு வருகிற வரைக்கும் அவனை இடுக்கமாய் நடத்துங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றான் அங்கே தோல்வியடைந்தான் அவரும் அடைந்து போனார் அருமையானவர்களே இந்த நாட்களில் நாம் என்ன பார்க்கிறோம் கற்றுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் கற்றுடைய கட்டளை போதிக்கப்படும் போது செவி கொடுக்க வேண்டும் செவி கொடுக்காமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் அதாவது தோல்வி ஏற்படுகிறது என்று நாம் காணுகிறோம் சத்துரை மேற்கொள்கிறார் நாம் சத்துரை மேற்கொள்ளாமல் நமக்காக கர்த்தர் செய்யாமல் கர்த்தர் நம்முடைய சத்தர்களை முறியடிக்காமல் போவதற்கு காரணம் என்ன என்றால் நாம் தேவையான சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுக்காமல் தேவையான கற்பனைகளை சரியாக கை கொள்ளாமல் போகிறபடுகிறார் அப்படி ஆகுமா இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு விரோதமாயிருக்கிற சத்துருக்களை நான் முறியடிப்பேன் உனக்கு விரோதமாய் வருகிறவர்களை நான் அதாவது தார்மாராக ஏழு வழியாக ஓடிப்போக செய்வேன் என்று சொல்லுகிறார் நாம் செய்ய வேண்டியது அதாவது வருடத்தின் இருந்து கர்த்தருடைய கடந்த வருடத்தில் நாம் எந்தெந்த கர்த்தருடைய கட்டளைகளை மீறினோமோ அவைகளை அதாவது செய்வதற்கு கவனமாய் செவி கொடுக்க வேண்டும் செவி கொடுத்து அவைகளை நாம் கை வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் அதையிலுயா அதையிலுயா இல்லையா அவர்களை கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் அதை கை கொள்ள நடக்கிற அல்லது கட்டுரை பிரமாணங்களுக்கு கட்டளைகளுக்கு யார் சபை கொடுத்து அவைகளை கவனமாக கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இருக்கிற சத்துருக்களை ஆண்டவர் அடிப்பார் என்று வேதம் சொல்கிறது அதை யாக்கோபுகள் பொதுவான நிருபத்தில் எழுதினார் யாக்கோபு நான்காம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது யாக்கோபு இவ்வளவாக எழுதுகின்றார் அதாவது உங்களுக்கு உலமாய் காணப்படுகிற சத்துருவாகிய சாத்தான் அதாவது உங்களை விட்டு ஓடி போக வேண்டும் என்றார் அவர் முடி அடிக்கப்பட வேண்டும் என்றார் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லுகிறது நாம் இங்கே காணுகின்றோம் தேவனுக்கு கீழ்ப்படுந்திருங்கள் விசுவாசுக்கு எதிர்த்து நிலுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி தேவனுக்கு கீழ்படியுங்கள் அப்புறமாக எதிர்த்து நிலுங்கள் அவனை நான் முறியடிப்பேன் உங்களை விட்டு ஓடி போய் விடுவார் ஏழு வழியாக ஓடி போய் விடுவார் உங்களுக்கு சோதனை போய் விடுவார் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன கற்றுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் கற்றுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் கற்றுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவனமாக செய்யும் போது நாம் எந்த சத்துருவையும் எதிர்க்க முடியும் என்று வேதம் சொல்லுகின்றது நம்முடைய ஊழிய காலத்தில் அதாவது நம்முடைய ஊழியத்தின் மூலமாய் வருகிற மாத்திரம் எத்தனை நாகர்வருக்கு நாங்கள் வந்த புதுசுல அதாவது பெரிய சூரிய கட்டினாலும் பல விதமான அசுத்தாவினாலும் தாக்கப்பட்ட எத்தனை பேர் வந்து கத்தோட சம்பவத்தில் விடுதலை பெற்றார்கள் இன்று இருக்கிற அநேக அந்த நிலையில் விடுதலை பெற்று வந்தவர்கள் அல்லவா அந்த சத்துரை எதிர்க்க வேண்டும் என்றால் அவன் நமக்கு முன்பாக முறியடிக்கப்பட வேண்டும் என்று என்றால் அவன் ஓடி போக வேண்டும் என்றால் நம்ம இருக்கக்கூடிய காரியம் என்ன கற்றுடைய கற்பனைக்கு செவி கொடுக்க வேண்டும் கற்றுடைய வசனத்தை நாம் கைக்கொள்ள வேண்டும் தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவாக்கு சொல்லுகிறது அப்படி கீழ்ப்படியும் போது சாத்தான நாம் எதிர்க்க முடியும் அவன் நம்மை விட்டு ஓடி போய் விடுவான் நம்மை மேற்கொள்ள மாட்டான் என்று திருவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஊழிய காலத்தில் ஒருபோது எப்பொழுதும் சாத்தானிடத்தில் தோல்வி அடைந்தது இல்லை என்று நாம் காணுகின்றோம் அதாவது அவரை அவரை விட்டு சிவகாலம் மட்டும் சற்று விலகி இருந்தார் அவரை பின்பற்றியே அலைந்தான் என்று வேதம் சொல்லுகின்றது ஆனால் பற்பல வகையிலேயும் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு உண்டாக இருக்க வைப்பதற்காக அவரை மேற்கொள்வதற்கு எத்தனையோ வகையிலே அவன் பிரயாசப்பட்டான் அத்தனையும் அவர் மேற்கொண்டார் காரணம் என்ன அவர் பிதாவினுடைய சுத்தத்தை கவனமாக அறிகிறவராக இருந்தார் பிதாவினுடைய சுத்தமே அவர் செய்கிறவராக இருந்தார் எதை செய்தாலும் பிதாவினுடைய சுத்தம் அறிந்து அதன்படி அவர் செய்தார் என்று நாம் வேதத்தில் காணுகிறோம் என்னுடைய வேலை என்று வரவில்லைகிறார் அல்லவா அது பிதாவினுடைய உத்தரவு வரும்போதுதான் அவர் அந்த காரியங்களை செய்கிறது என்று நாம் காணுகின்றோம் பிதாவை செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அது எல்லாமே தாமாய் ஒன்றும் செய்ய மாட்டார் நம்முடைய வாழ்க்கையில நாம் அவர் தேவனாயிருந்தோம் தேவனுக்கு சமமாயிருந்தோம் அப்படி அவர் இருந்தார் நாம் மனிதர்கள் எத்தனை காரியம் நாம் சுயமாக செய்துவிட்டு சோதனைக்குள் அகப்பட்டுக் கொள்கின்றோம் எத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தோல்வி ஏற்படுகிறது நாம் காணுகிறோம் தோல்வி வரும்போது நம்முடைய மீறுதலை நாம் உணராமல் நாம் என்ன சொல்கிறோம் கடவுளை தேடி தேடி ஆணைத்து உலக போயும் இப்படித்தானே ஆகிறது என்று நாம் எண்ணுகிறோம் இதனுடைய காரணம் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அவைகளை கண்டுபிடிக்காமல் விட்டுவிட்டு குத்துமதிப்பாக நம்முடைய கிறிஸ்தவ மார்க்க வாழ்க்கையை வைத்திருப்போம் என்று சொன்னால் அதில் நாம் வெற்றி பெற முடியாது அது அடிக்கடி சொல்லுகிறது உண்டு அதாவது தினமும் நம்முடைய வாழ்க்கையை செக்கப் பண்ண வேண்டும் தினமும் காலையில் இருந்து மாலை வரைக்கும் மாலையில் நித்திரைக்கு போறதற்கு முன்னால இன்னைக்கு காலையில் நம்முடைய வாழ்க்கையை எங்கே ஆரம்பித்தோம் எங்கெங்கே போனோம் என்ன செய்தோம் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணினோம் என்னதான் நம்முடைய காரியங்கள் நடந்தது என்கிறதை கண்டுபிடித்து கண்டுபிடித்து அன்றைக்குள்ள குறைபாடுகளை சரி பண்ணிவிட்டு நாம் தெய்வீகத்தில் முன்னேற வேண்டும் காலையிலா அப்படி சத்துரு நம்ம மேற்கொள்ள மாட்டான் நம்முடைய அனுபவம் அதுதான் நான் இன்றும் அங்கு ஆறாவதுக்கு வருகிறதற்கு முன்னால் நம்முடைய நம்முடைய ஊழியக்காரர்களோடு சில காரியங்களை நான் சரி பண்ணி உத்தரவாகிட்டு தான் வந்தேன் அதையிலோயா ஊழிய பாதையில சில கோபங்கள் வரும் சில காரியங்கள் அதாவது செய்கிற காரியங்கள் நமக்கு பிடிக்காவிட்டால் சில எரிச்சல்கள் வரும் இதெல்லாம் நான் புதிய வருஷத்தில் இப்படி பிரவேசிக்க போகின்றோம் அதுபடினாலே அடுத்த ஆரம்பிக்க போகிற புதிய வருஷத்திலேயும் இந்த நிலை நம்ம இருக்கக்கூடாது இவைகள் மாற வேண்டும் வருடங்கள் கடற கடற வருடங்கள் கடற கடற நம்முடைய வாழ்க்கையில பழைய மனித வாழ்க்கை பழைய மனித ஜீவியம் பின்னாலே போக வேண்டும் அதாவது முன்னாலே நம்முடைய புதிய ஜீவியம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த நிலையை நாம் அடைய வேண்டும் அல்லவா அப்படினால்தான் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போ பரிசுத்த போல் பிளிப்பேருக்கு நிறுவம் எழுதும் போது அவர் இவனமாக எழுதுகிறார் பிளிப்பேர் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது அதாவது நமது ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு எதுவரையும் கீழ்ப்படிந்தார் பாருங்க வாசிங்க அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் அவர் தேவன் அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அடிமையின் ரூபம் எடுத்து சாயலான மனுஷர் சாயலான அவர் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தி சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் அவர் பிறந்ததில் இருந்து அவருடைய மரணம் வரைக்கும் அவர் கற்றுக்கொள்கிறவராக காட்சி அளிக்கின்றார் என்று நாம் காணுகிறோம் பிதாவினிடத்தில் அவர் கற்றுக்கொள்ளுகின்றார் எதை செய்தாலும் பிதாவினிடத்தில் கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு அவர் செய்தார் என்று நாம் காணுகின்றோம் அதுபடியாக அவர் கீழ்ப்படிந்தார் அவர் கீழ்ப்படிந்தபடினால என்ன ஆயிற்று அடுத்த நான் வாசிக்கும் போது அதாவது தேவராய கற்று மேற்கொள்ளவும் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கவும் நாமங்களே அவருக்கு முன்பாக அறிக்கை செய்யவும் செய்தார் என்று என்று நாம் காணுகின்றோம் அருமையான தேவிட பிள்ளைகளை இந்த ஆண்டுல நாம் சத்துரை ஜெயிக்கும் நமக்கு உரமா இதுவரைக்கும் பின்பற்றி வருகிற அதாவது சத்துரை நிர்மலமாக்கப்படவும் நமக்கு உரமா எழும்புகிறவர்கள் அதாவது தாறுமாறாய் ஓடி போகவும் வேண்டும் என்று சொன்னார் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன கற்றுடைய கற்பனைகளை கவனிக்க வேண்டும் அவைகள் போதிக்கப்படும் போது அவைகளுக்கு சதி கொடுக்க வேண்டும் அவைகளுடைய மனதில் பதித்து அவைகளை கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் பாருங்க எல்லா பாவத்தையும் செய்துவிட்டு நிறைய மறந்து போய்விடும் ஏதோ ஒரு சில ஞாபகத்து வருகிறது மட்டும் அறிக்கை செய்துவிட்டு அறிக்கை என்று நினைக்கிறோம் ஒரு காரியம் ஒரு காரியம் அறிக்கை செய்யாமல் இருந்தாலும் அது நம்மை பின்பற்றி வந்து கொண்டேதான் இருக்கும் அது இந்த கிறிஸ்தவ ஜீவித்தினுடைய எங்களுடைய அனுபவம் அதாவது அறிக்கை என்று சொல்லும் போது விக்கிரமாராதனை செய்தவர்கள் அந்த விக்கிரமனுடைய பெயரை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அவைகளை அறிக்கை செய்ய வேண்டும் அதற்கு ஏதாவது குறிப்பேன் என்ற வாக்குகள் இருந்தால் அதை சொல்லி அறிக்கை செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் எனக்கு உரிமை இருக்கிறது என்று வந்து நிற்கும் எனக்கு அவன் வாக்கு கொடுத்திருக்கிறான் அவனுடைய பெற்றோர்கள் இவனை பற்றி எனக்கு பொறுப்பதை பண்ணி கொடுத்திருக்கிறார்கள் ஆனப்படினால் நான் இவனுடைய இவனை பின்பற்றுகிறேன் இவனுக்கு இந்த தீமையை செய்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்லுகிறது நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அறிக்கை உடனே சாசு ஓடி போய்விடுகிறான் அதுபடினால் தேவடைய பிள்ளைகளை கற்பனைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும் செவி கொடுத்து அவைகளை நாம் கருத்தாய் கை கொள்ளும் என்றால் கத்திர சிதறி போய்விடுவான் நம்மை மேற்கொள்ள மாட்டான் நம்மிடத்தில் அவன் வருவதற்கு எந்த உரிமையும் இல்லாமல் போய்விடும் அப்படினால் இந்த புதிய இந்த வருடத்தின் இந்த முதல் மணி நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்ன சத்துரு நம்மிடத்தில் வருவதற்கு அல்லது சத்துரு நம்மை மேற்கொள்வதற்கு நம்மை அச்சுறுத்துவதற்கு காரணம் என்ன என்கிறதை நாம் கண்டுபிடித்து அவைகளை நாம் அகற்றிக் கொள்ள வேண்டும் கர்த்தர் நம்மை சத்துருக்கு மேலே ஜெயம் கொள்ள நமக்கு இருக்கிற தீமைகளை முறியடிக்க ஆண்டவர் இந்த அழுத்த நமக்கு வாக்குகள் இருக்கின்றார் அதற்காக நான் ஆண்டவர் ஆண்டவராகிய தேவனை சோதரிக்கிறேன் நமக்கு தோல்வி அல்ல ஜெயத்தை தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார் அவைகளை மனதில் கொண்டு தேவன பிள்ளைகளாகிய நாம் செவி கொடுத்தல் ரொம்ப முக்கியம் ஆலயத்துக்கு வந்தாலும் பிரசங்கம் பண்ணும்போது எப்படியோ நம்முடைய கண்ணு முடித்துக் கொண்டிருந்தாலும் நம்முடைய செவியும் மனது எங்கேயே போகிறது தேவையான மனிதர்கள் அறிகிறார்கள் அறுபடியாக இந்த வருடத்தில் அது தொடர வேண்டாம் நமக்கு கருத்தாய் தேவையான வார்த்தை போதிக்கப்படும் போது தேவையான கற்பனைகள் அறிவிக்கப்படும் போது அவைகளுக்கு நாம் கவனமாய் செவி கொடுக்கும் போது பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலேயும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று கருத்து சொல்கிறார் அப்படி செய்யும் போது இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையால் வந்து உனக்கு பலிக்கும் என்று திருவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் பிள்ளைகளை இவைகளை நாம் மனதில் கொள்வோம் இந்த வருடத்தில் நமக்கு உறவா இருக்கிற சத்துருக்களை கருத்த நமக்கு முன்பாக முறியடிக்க வேண்டும் நமக்கு உறவாய் வருகிற தீமைகளை கருத்த அகற்ற வேண்டும் அகற்ற போகின்றார் அதற்கு நாம் வருடத்தின் ஆரம்பத்திலேயே இந்த செவி விடு கொடுத்தல் என்கிறதை நாம் மனதில் கொண்டு அவர்களை கவனமாய் காணுவோம் நான் பிரசவம் அனுப்பு மாத்திரமல்ல உங்களுக்கு தரசனங்கள் உண்டாகலாம் உங்களுடைய ராத்தரசனங்கள் உண்டாகலாம் பிறர் சாட்சி சொல்லும் போது நம்மை பற்றிய காரியங்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களுக்கு தெரியாது என்ன அர்த்தம் என்று அதனால் நம்மை பற்றிய காரியமா இருக்கும் அதை நாம் கவனமாக கவனிக்க வேண்டும் கவனித்து செவி கொடுப்போம் என்றால் சத்ரு நமக்கு எழும்ப மாட்டான் அவைகளை கட்டர் முறிய அடித்து போடுவார் என்பதை உங்களை பற்றி நான் சொல்லிக் கொள்கிறேன் பெங்களூர்ல இருந்து ஒரு ஒரு கேப்டன் கேப்டன் அவருக்கு கீழே உள்ள சுபேதாரர் ஏதோ அந்த மாதிரி ஒருவர் அவர் ஒரு பெரிய ஐக்கியத்துக்கு போய் கொண்டிருந்தவர் அவருடைய வீட்டில் அதாவது பலவிதமான மரணங்களும் இழப்புகளும் பல வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படி இருக்கும்போது அங்கே கேப்டன் ஒருவர் மணிராஜ் என்றவர் நம்முடைய ஊழியக்காரராக இருந்தார் அவர் அவரை அவரை சொல்லி வள்ளியூர் அழைத்துக் கொண்டு வந்தார் அது இல்லையா அங்கே பெங்களூர் சபை சின்னதாக இருந்தது அதன் பின்னால் ஒரு பெரிய ஐக்கியத்தை பார்த்தால் அவருக்கு நல்லா இருக்கு என்று வந்தார் அது மாத்திரமல்ல அவருக்கு பரசுத்த ஆவி இல்லை அவருடைய வேறொரு ஆவி கிரியை செய்து கொண்டிருந்தது அவர் அழைத்துக் கொண்டு வந்தார் வந்தபோது அவர் சொன்னார் எனக்கு சொன்னாங்க உங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது என்று அது வந்து அந்நிய பாஷையில ஒரு சத்தம் டுக்கு டுக்கு ஒரு சத்தம் சோத்திரம் சொன்ன ஒரு சத்தம் கொடுக்கும் அப்போ உங்களுக்குள்ள ஒரு வேற ஒரு ஆவி இருக்கிறது என்று சொன்னார்கள் அப்ப அவர் சொன்னார் இல்ல எங்க பாஸ் வந்து உங்களுக்கு பரிசுத்தாவிதான் இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஆனால் நான் நம்பவில்லை அது வந்தவுடன் எனக்கு பயமா இருக்கிறது என்று சொன்னார் பரிசுத்தாய் என்றால் சந்தோஷம் நல்லவா இருக்கும் இது பயமா இருக்கிறது என்றால் வேறொரு ஆவி என்று நானே புரிந்து கொண்டேன் என்றார் எப்படியும் அதை விலக்கி அவருக்கு பரிசுத்தாவி பெற்றுக் கொண்டு போக வேண்டும் என்ற தாகத்தோடு அவர் வந்திருந்தார் ஜெபம் பண்ணினோம் ஆனால் அந்த பரிசுத்தாவி கிடைக்கவில்லை இந்த ஆவி அவர் விட்டு போகவே நாளைக்கு மறுநாள் காலையில மறுநாள் மாலையில நாங்கள் வெளியே ஊழியத்துக்கு செல்ல வேண்டும் என்பதை இவர் எப்படி விட்டுவிட்டு போனால் இடறி போய்விடுவாரு என்று எண்ணி கற்றுடைய ஆலோசனையின்படி அன்று அவர் உபவாசத்தை வைத்து நாங்களும் உபவாசித்து ஜோம் பண்ணினோம் இன்று நாங்கள் உங்களுக்காக உபவாசிக்கிறோம் எந்த ஆவி ஏன் போக மாட்டேன் என்கிறது உங்களுக்கு ஏன் பரிசுத்தாவி கிடைக்கவில்லை என்கிறதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நாங்கள் உபவாசம் இருந்தோம் அவரும் இருந்தார் அப்ப கத்தர் காலையில் சொன்னார் இவனை சின்ன வயதிலே முருகனுக்கு தாயார் அப்படி அவங்க வழிபட்ட அந்த இதுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் முருகனுக்கு என்னுடைய பையன் வளர்ந்து பணிவிட செய்வான் பூஜை பண்ணுவான் என்று அதன்படினால்தான் அந்த ஆவி உரிமையோடு வருகின்றது அவர் ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும் பரிசுத்தாவி பெற்றிருந்தாலும் ஒரு பெரிய கூட்டமாகி ஒரு ஐக்கியத்தில் கிறிஸ்தவ ஐக்கியத்துக்குள்ள இருந்தாலும் அந்த ஆவி ஏன் போகவில்லை என்றால் அதனுடைய ஒப்பு கொடுத்தால் இன்னொரு இடத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த காரியம் சரியாகாத வரைக்கும் எனக்கு உரிமை இருக்கிறது என்று யார் வரட்டினால் நான் போக மாட்டேன் என்று அது வாதாடுகிறதை நாம் காண முடிந்தது அப்படி அவர்கள் சொன்னபோது அதை ஒத்துக்கொண்டார் ஒத்துக்கொண்டு சொன்னார் எங்க தாயார் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள் மகனே நீ வாழ்ந்து வரும்போது முருகனுக்கு பணிவிட செய்ய வேண்டும் என்று நான் பொருத்தனை பண்ணியிருக்கிறேன் சொன்னார்கள் ஞாபகம் வருகிறது அறிக்கை செய்வார் அறிக்கை செய்த உடனே அதாவது அவர் கிட்ட போய் ஜபம் பண்ண போகிற நேரத்தில் அவர் தூக்கி இங்க இருந்து அந்த சோர் பக்கமாக தூக்கி வீசி வாவி ஆவி ஓடி போய்விட்டது பசுத்தாய் பெற்றுக் கொண்டார் அலையிலோயா அலையிலோயா அருமையானவர்களே சாஸ்து நமக்கு உரமா இருக்கிற சத்துருக்களை கத்த நமக்கு முன்பாக முறியடிக்க வேண்டும் என்றால் நமக்கு விரோதமாய் வருகிறவர்களை கத்தர் ஏழு வழியாக ஓடி போக வைக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய காரியம் என்ன செவி கொடுக்க வேண்டும் எங்கிருந்தாவது நம்முடைய குறைபாடுகளை கத்தர் வெளிப்படுத்தி விட மாட்டாரா அது அறிக்கை செய்து நான் விட்டுவிட்டால் அதாவது சத்துரு சொப்பனத்திலேயோ தரிசனத்திலேயோ மற்ற சூழ்நிலை நம்மிடத்தில் வர முடியாது என்ற தீர்மானத்தோடு நாம் அப்படி செய்வோம் என்றால் இந்த வருடத்தில் நாம் ஒரு பெரிய ஜெயத்தை காணப்போகிறோம் இந்த ஆண்டில் ஒரு பெரிய வெற்றியை காணப்போகிறோம் அந்தவராகிய தேவர் நமக்கு முன்னேற்றத்துக்கு உரோகமாக நம்முடைய திருச்சபைக்கு உரோகமாக அதாவது வருகின்ற சத்துருவை ஆண்டவர் நமக்கு முன்பாக முறிய அடிக்கும்படியாக சுவரடிக்கும்படியாக ஏழு வழியாக ஓடிப்போக செய்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் செய்து கொடுக்க வேண்டும் கற்பனைக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் வெளியே உள்ள கிறிஸ்தவ வைக்கியங்கள் அப்படித்தானே இருக்கிறது அப்படித்தானே இருக்கிறது இன்னும் பாவமன்னிப்பின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கால்களின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அரசு பெற்றவர்களுக்கு தான் திருவிருந்து கொடுக்க வேண்டும் என்கிறதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஐக்கியங்கள் எவ்வளவு இருக்கிறது இங்கிருந்தவர்கள் ஒன்று ரெண்டு பேர் அப்படிப்பட்ட ஐக்கியங்களில் போய் இருக்கிறார்கள் இந்த உபதேசத்தை கை கொண்டு கொண்டிருந்தவர்கள் ஆச்சரியமாயிருக்கிறது அருமையானவர்களே சத்துருவை கத்தர் சுதரடிக்கும்படியாக சுத்தம் கொண்டிருக்கிறார் இந்த ஆண்டுல அப்படிப்பட்ட கிரியை கத்தர் செய்ய போகின்றார் நாம் கத்தருடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு கவனமாய் செவி கொடுக்க வேண்டும் அப்படி பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிலேயும் நம்மை மேன்மைக்குரியவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கருத்தர் வைப்பார் ஒன்று இரண்டாவது நாம் இன்னொரு சம்பவத்தை பார்க்கின்றோம் எஸ்தர் என் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஆறு முதல் பத்து வரைக்குள்ள வசனங்களை நாம் வாசிப்போம் இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து போடும்படியாக ஆமான் என்று சொல்லப்படுகிற ஒரு துஷ்ட சத்துரு எழும்பிவிட்டான் அவன் ராஜாவினிடத்தில் அவன் தந்திரமாக சொல்லி ராஜாவே நம்முடைய தேசத்தில் நம்முடைய நாட்டில் ஒரு ஒரு வகையான இடமறியாத ஒரு ஜாதி பரவி வருகின்றது அந்நிய தேசத்தில் ஒரு ஜாதி இங்கே பரவி வந்து கொண்டிருக்கின்றது அது இப்படியே விட்டுவிட்டால் நாளைக்கு அதாவது நாட்டை அவர்கள் பிடித்து விடுவார்கள் எலக்ஷன் வைத்தால் அவர்கள் முன்னேறி விடுவார்கள் அவர்கள் அழித்து விட வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் கட்டளை பெற்று நாளையும் மாதத்தையும் அந்நாளையும் குறிப்பிட்டு விட்டான் குறிப்பிட்டு அந்த நாளில் யூதர்களை சிலவர் ஜனங்களை கம்ப்ளீட்டாக சர்வநாசம் பண்ணிவிட வேண்டும் என்று சத்துரு திட்டமிட்டிருந்தார் இதற்கு இந்த செய்தி முருதகாய்க்கு தெரிய வந்து முருதகாயில எஸ்பருக்கு அறிவித்து எஸ்பர் என்ன சொன்னால் என்றால் இதற்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது இந்த யுத்தத்தை நடப்பிப்பதற்கு அதாவது ஆயுதங்களோ அம்புகளோ வெள்ளுகளோ துப்பாக்கி கொண்டு செய்ய முடியாது ஒன்று செய்ய வேண்டும் நான் உபவாசத்தை ஜபிக்க வேண்டும் என்ன ஆயுதம் என்ன ஆயுதம் அதாவது இப்படி எழுந்திருக்கிற தேவ ஜனங்களை அழித்து போடும்படியாக எழும்புகிற சத்துருவை ஆண்டவர் நிக்கரகமாக்கி போடும்படியாக கிறிஸ்தவ மதம் என்றால் அந்நிய தேசத்து மதம் என்று இந்தியா கணிக்கிறது அதாவது இவர்கள் அந்நிய தேசத்தினர்கள் இவர்களை விரட்ட வேண்டும் இவர்கள் நம்ம தேசத்தில் வைக்கக்கூடாது என்ற ஒரு கார அளவுக்குள்ள நாம் வந்திருக்கின்றோம் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு சத்துருவை கூட்டம் கூடி ஒரு வழியாய் வருகிறவர்கள் பல வழியாய் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன இரண்டாவதாக ஜெபிக்க வேண்டும் அதாவது துப்பாக்கி ஏந்திய ஒரு வீரனை விட ஆயுதம் வைத்திருக்கிற ஆயுதம் வைத்திருக்கிற படைகள் படைகளை விட முழங்காலில் இருக்கிற ரூம்பை அடைத்து விட்டு முழங்கால் இருக்கிற ஒரு வீரனுடைய கையில் இருக்கிற ஆயுதம் பெரிதா இருக்கிறது அந்த ஆயுதத்தினால எவ்வளவு பெரிய சத்துருவையும் சிதறடித்து முறியடித்து விட முடியும் என்று வேதம் சொல்லுகின்றது அப்படி எஸ்வராஜாத்தி முருகைக்கு சொல்லிவிட்ட காரியம் என்ன என்றால் நானும் இந்த தாதிமார்களும் உபவாசத்தை ஜெபம் பண்ணுகின்றோம் முருகைக்கு சொல்லது நீர் போய் இஸ்ரவ ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது மூன்று நாட்கள் உபவாசத்தை ஜெபம் பண்ண சொல்லுவோம் நமக்கு வெற்றி கிடைக்கும் அந்த பிரகாரம் செய்தார்கள் என்ன நடந்தது இப்ப வாசிப்போம் சத்ருவும் பகைஞருமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றால் அப்போது ராஜாவும் ராஜாத்திற்கு முன்பாக ஆமான் சிசிலடைந்தான் ராஜா உக்ரத்தோடு ராஜரச பந்தியை விட்டு எழுந்து அரண்மனை தோட்டத்துக்கு போனார் ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டது என்று ஆமான் கண்டு ராஜாத்தியாகி எஸ்ரிடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான் ராஜா அரண்மனை தோட்டத்திலிருந்து ராஜரசம் பரிமாறி ஆதாரப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருக்கிற மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து இடம்தான் அப்போது ராஜா நான் அரண்மனையில் இருக்கும் போது என் கண் முன்னே இவன் ராஜாத்தை பலவந்த செய்ய வேண்டும் என்று இருக்கிறானோ என்றான் இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்தவுடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள் அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அற்புதோ என்னும் ஒருவன் இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின முருகாய்க்கு ஆமான் செய்வித்த ஐம்பது முழ உயரமான தூக்குமரம் ஆமானின் வீட்டண்டை நாட்டப்பட்டிருக்கிறது என்றார் அப்போ அப்பொழுது ராஜா அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றார் அப்படியே ஆமான் முருகாய்க்கு ஆயத்தம் அடைந்த தூக்கு மரத்தில் ஆமானையை தூக்கி போட்டார் சத்துருவை கர்த்தர் முறியடித்தார் சத்துருவை கர்த்தர் முறியடித்தார் ஆயுதத்தோடு அல்ல யுத்த அதாவது வில்லுகளோடு அம்புகளோடு அல்ல இயற்றிகளோடு அல்ல அதாவது நடந்த சம்பவம் என்றால் ஜபம் ஜபமாகிய ஆயுதத்தை தேவஜனங்கள் பயன்படுத்தினார்கள் ஜபம் என்ன நடந்தது இஸ்ரோ ஜனங்களை அழிக்க அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்த அதே நாளிலே அந்த சத்துரு தேவஜனங்களை எந்த விதமாக சுத்தரவதை செய்து கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணிய அதே தூக்கு மரத்தில் இந்த ஆமான் தூக்கி விடப்பட்டான் தூக்கி கொலை செய்யப்பட்டது அவருடைய சந்ததிகளும் அழிந்து போய்விட்டது இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்று மகிழ்ச்சி நாளாயிற்று நம்முடைய தேசத்தில் உண்டாயிருக்கிற சூழ்நிலைகளை நாம் பார்க்கின்றோம் கத்தர் சொல்கிறார் உனக்குறவமாக என்னுடைய சத்துருக்களை நான் முறியடிப்பேன் அடிக்கப் போகிறேன் என்று சொல்லுகின்றார் உனக்கு விரோதமாக படையெடுத்து வர இரும்பு இருக்கிறார்கள் ஆராதனை செய்ய விடாமல் தடுக்க தேவஜனங்களுக்கு உரமாய் செயல்பட விரும்பி எழும்பி வர இருக்கிறார்கள் ஏழு வழியாக ஓடி போவார்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன செய்ய வேண்டிய காரியம் என்ன ஜபம் பண்ண வேண்டும் இவர்களுக்கு சாசுவை ஜப ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்திலும் புறப்பட்டு போகாது என்று நமது சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அலையலுயா அதுபடினாலே உபவாசத்தை ஜபம் பண்ணுங்கள் எனக்காக ஜபம் பண்ணுங்கள் ராஜாவுக்கு முன்பாக சொல்லும்படியாக தேவ மனிதர்களுக்காக ஜபம் பண்ண வேண்டும் அவர்கள் தேவனண்டை போய் இன்ன அதிகாரங்களை பற்றி உலகிற்கு இயேசுவை காண்பிக்க வேண்டும் இந்த ஆண்டுல சத்துரு முறியடிக்கப்படக்கூடிய ஆண்டு நாம் கவனிக்க வேண்டிய காரியம் தேவனுடைய பிரமாணங்களுக்கு செவி கொடுத்து அவைகளை நாம் கை கொள்ள வேண்டும் செவி கொடுத்தல் செவி கொடுத்தல் ரொம்ப முக்கியம் செவி கொடுக்க வேண்டும் இரண்டாவதாக ஜபிக்க வேண்டும் நாம் ஜபிக்க வேண்டும் கர்த்தர் சொல்லிவிட்டார் என்று சொல்லி நாம் நம்முடைய வழியிலே போய்கொண்டிருந்தால் ஜெயத்தை காண முடியாது ஜெயத்தை காண வேண்டும் என்றால் கர்த்தர் சொல்லி இருக்கிறபடி நாம் செய்ய வேண்டும் செய்து அந்த பிரகாரம் நாம் இருக்கும்போது போது நாம் ஜெயிப்போம் கர்த்தர் நமக்கு முன்பாக அந்த ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார் தலையிலுயா தலையிலுயா அதுபடினால தேவையான பிள்ளைகளை மற்றபடி உள்ள நிலையில் வெற்றி பெற முடியாது ஜபத்தின் மூலமாக ஜபமாகிய ஆயுதத்தை நாம் பயன்படுத்துவோம் ஒன்று சாமுகளின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வாக்கியத்தில் நாம் இப்படி காணுகின்றோம் இஸ்ரவேல் ஜனங்கள் கோலியாத்துக்கு முன்னால கிடுகிடந்து நடுங்கிக் கொண்டு நிற்கிறார் அவன் பயங்கரமான தோற்றத்தோடு வந்து சவால் விடுகின்றான் அது நேரத்தில் காட்டில் ஆடு கொண்டிருந்த ஒரு தேவ மனிதன் அந்த யுத்தத்தை பார்க்க சகோதரர்களை பார்க்க அங்கே சென்றார் காவிரி சென்றபோது அவர் வந்து இயேசுவின் கத்துடைய நாமத்தையும் தேவ ஜனங்களை தூசணமாக இயேசுகின்றான் கண்ட உடனே இவருக்குள்ள தேவ உண்டானது அவர் எழும்பி அவரை மேற்கொள்ள நின்றபோது அவர் சொல்லுகிறார் பாருங்கள் இந்த கோலியாத்தை கண்டவுடனே அதாவது சகோதரர்களா யுத்த பயிற்சி எடுத்தவர்கள் யுத்த ஆயுதங்களை தரித்தவர்கள் எல்லாமே யுத்த ஆயுதங்களோடு ஒரு கையில் யுத்த ஆயுதங்களோடு நிற்கிறார்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள் ஆற்றிலே காடு ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவிது ஒன்றுமில்லை அந்த கால் சட்டை போட்டுக்கொண்டு ஒரு ஐந்தாம் கூழாங்கல்லோடு கவுண்டு ஊடகங்களில் நிற்கிறார் அவர் சவுல் எடுத்து கோழி ஆடுத்திடத்துல என்ன சொல்கிறார் பாருங்க கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல எந்த இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடைய யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான் அப்பொழுது பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி அந்த சேனைக்கும் எதிராக ஓடி எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான் அந்த கல் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான் மகிமை உண்டாவதாக ஆயுதம் இல்லை பதில் கையில் இருந்து பாருங்க ஒரு ஈட்டி தாங்கி இருந்தது நம்ம நம்ம ஆலயத்துடைய போட்டிகோவில் நிக்க பாருங்க தூணு இந்த தூணோட கொஞ்சம் சிறுசா இருக்கு இந்த படைமர படைமர கனது அளவாக அந்த ஈட்டியினுடைய அளவு இருந்தது என்று பைபிள் எழுதியிருக்கிறது படைமரம் என்று சொன்னால் இந்த நெசவுக்காரர்கள் அதாவது துணிகளை சுற்றுகிற அந்த மரம் ஒரு பெரிய மரத்தில் அப்படி செய்து வைத்திருப்பார்கள் துணி வீவிங் பண்ண பண்ண துணி ஏறும் அதை சுத்த சுத்த சுத்த அதில் அந்த படைமரத்தில் சுற்றுவார்கள் பல்லு பல்லாக இருக்கும் சுத்தருடைய நின்று விழும் படைபடி துணி ஏறணும் படைபடி சுற்றுவார்கள் அதுக்கு பேர் தான் படைமரம் அந்த படைமரம் இந்த வெளியே போர்ச்சுகால இருக்கிற இந்த தூளுக்கு கொஞ்சம் முறையா பர்மன் இருக்கும் அது அவருடைய ஈட்டி தாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பான்னு பாருங்க தாவிது கையில ஈட்டியும் இல்லை பட்டயம் இல்லை ஒன்றும் இல்லை அவர் ஒரு பக்தன் சங்கீத புஸ்தகத்தில் வாசித்தால் அவர் ஒரு ஜெப வீரன் அவர் அந்த ஜப குறிப்புகளாம் பைபிளில் எழுதியிருப்பார்கள் தாவித எழுதின சங்கீதங்களை நான் படிக்கும் போது அங்கே அந்த ஜபத்தினால அவர் பெற்றுக்கொண்ட நன்மைகள் அவருக்கு நெருக்க வரும்போது எவ்வளவு ஜபம் பண்ணினார் என்றெல்லாம் அங்கே எழுதியிருக்கிறது அவர் நேர்மையான மனிதன் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக இந்த தாவியது இருந்தார் தாவியது அங்கே அந்த கோலியாற்றுக்கு எதிராக நின்று அந்த தேவ பலத்தோடு அவர் சொல்லுகிறார் நீ ஈட்டியோட ஆயுதனோடு வந்திருக்கிறாய் தேவன் அதனாலே ஜெயம் கொடுக்கிறவர் அல்ல அப்படினால நான் உன்னை இந்த நாளில் ஜெயித்து உன்னை நான் கொண்டு உன்னுடைய தலையை நான் எடுப்பேன் என்று தாவீது சொன்னார் என்று நாம் காணுகின்றோம் அருமையாருளே நாம் ஒரு ஜெப வீரர்களாக இருந்தால் நாம் ஒரு தேவ பக்தியுள்ளவர்களாக நாம் இருந்தால் நீதி நேர்மையுள்ளவர்களாக இருந்தால் நிச்சயமாக ஜெயம் பெறுவோம் இந்த சவுல் வந்து தாவீதை ரெண்டு தடவை விரட்டி கொண்டு போனார் நன்றி கேட்ட சவுல் தாவீது மூலமாக ஜெயம் பெற்ற அந்த மனிதன் அதாவது பொறாமை கொண்டு தாவீதை வீழ்த்துவதற்காக எத்தனையோ முறையில் ஆயுதத்தை எறிந்தான் ஆயுதத்தை எரிந்தான் ஈட்டியை எரிந்தான் அவரை கொள்வதற்காக கொல்ல முடியவில்லை இந்த தாவீது வனாந்திரத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறார் இந்த சவுல் குடும்பத்துக்கும் தாவீது குடும்பத்துக்கும் நீண்ட நாடுகளாக யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது என்ன யுத்தம் நடந்தது தாவீது ஆயுதம் இல்லை அவர் அதாவது கவர்மெண்ட் எல்லா ராணுவத்தை கையில் வைத்திருக்கிறார் ஆயுதங்கள் அவருடைய கையில் இருக்கிறது அதை வைத்து யுத்தம் செய்கிறான் தாவியது தேவனை நம்பி ஜெபம் பண்ணி யுத்தம் செய்தார் நீண்ட நாட்களாக அந்த யுத்தம் நடந்தது அதில் என்ன ஆயிற்று பாருங்க ரெண்டு சாமி ரெண்டு சகம் மூன்றாம் அதிகாரம் முதலாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் தமிழ் குடும்பத்துக்கும் தாவீது குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது தமிழ் குடும்பத்துக்கும் தாவீது குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது தாவீது வரவர பலத்தான் தாவீது வரவர பலத்தான் தமிழ் குடும்பத்தாரோ வரவர பலவீன தாவீது தமிழின் குடும்பத்தாரோ வரவர போனார்கள் விலகினப்பட்டு போனார்கள் தாவீது எதை கொண்டு யுத்தம் செய்தார் தேவனை கொண்டு அவர் தேவ ஜபம் பண்ணி தேவ காத்திருந்து அந்த யுத்தத்தை நடத்தினார் அவர் சவுரிடத்தில் வேற ஒன்றும் எதிர்க்கவில்லை சவுரிடத்தில் இருக்கிற சவுல் தொடர்ச்சி வந்தால் அவர் ஓடிக்கொண்டேதான் இருந்தார் ஓடிக்கொண்டேதான் இருந்தார் அவர் சவுல் வருகிறான் என்றால் அவர் வேற இடத்துக்கு மாறி போவார் இப்படித்தான் போனார் வழியே அவனை கொள்வதற்கோ அவனை தாக்குவதற்கோ அவர் விரும்பவே இல்லை ரெண்டு தடவை சவலை கொள்வதற்குரிய வாய்ப்பு இந்த தாவியதுக்கு கிடைத்தது ஆனால் அவர் அதை செய்யவில்லை தேவருக்கு பயப்படுகிற மனிதன் தடவை குகைக்குள்ள அவர் மலதராதி போயிருக்கும் போது அங்கே தாவியதும் உள்ளே இருக்கிறார் சேவகர்கள் கேட்கிறார்கள் உடைய சத்துருவருடைய கையில தருவீர் என்று கத்தர் சொன்னார் அது இந்த நேரம் தானே அதுபடி நாளை கொண்டு விடுவோமா என்று கேட்டார்கள் சொல்ல நான் அந்த யுத்தம் செய்ய மாட்டேன் நான் செய்கிற யுத்தம் வேறு நாள் இந்த யுத்தம் நான் செய்ய மாட்டேன் கடவுளாய் பார்த்து எதுவும் செய்யட்டும் நாம் இன்று அந்த நிலையில தான் இருக்கிறோம் அந்த நிலையில தான் நாம் எதிர்நோக்கி இருக்கின்றோம் இருக்கிற சத்துருவை கத்தர் மழங்கடித்து தேவனுடைய சமத்திலே ஜெயம் கட்டளையிடும்படியாக நாம் முழங்காலிலே நிற்கின்றோம் முழங்காலில் நின்று நின்று முழங்காலில் நிற்க முடியாத அளவுக்கு எனக்கு ஒரு காலம் வலி எடுக்க ஆரம்பித்திருக்கிறது அலையிலேயா முழங்கால நிற்கிறோம் அலையில முழங்கால் யுத்தம் செய்கின்றோம் தேவனுடைய மார்க்கத்துக்கு உரமாய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரமாய் தேவனுடைய சத்தியத்துக்கு உரமாய் திருச்சபைக்கு உரமாய் எழும்புகின்ற சத்தனைகளுக்கு கற்ற பாடம் கற்க கற்று கற்றுக் கொடுக்க முடியாத நாம் முழங்கால் யுத்தம் செய்கின்றோம் அலையிலோயா அலையிலோயா இந்த தாவியதை காற்றிலே அழகின்ற மனிதன் ரெண்டு பேருக்கு யுத்தம் அதாவது வேடிக்கை பார்க்கிற கூட்டம் இருந்திருக்கும் இன்று இருந்த மாதிரி அன்றைக்கும் இருந்திருக்கும் இருந்திருக்கும் வேடிக்கை பார்ப்பதற்கு என்ன நடக்கும் பார்க்கலாம் என்று நீண்ட நாட்களாக சவுல் குடும்பத்துக்கு தாவிது குடும்பத்துக்கு பேர் நடந்தது தாவிது வர வர பலப்பட்டான் மேன்றடைந்தான் சவுல் குடும்பம் சவுலும் வர போனார்கள் தாவிது பலனடைந்து ராஜாசனத்தில் உட்கார்ந்து அனைத்து சிறுவரை ஆளக்கூடிய அரசாட்சியை பிடித்தார் என்று நாம் காணுகிறோம் கட்டராய் தேவடைய வார்த்தை சொல்லுகிறது சத்துருக்களை உனக்கு முன்பாக முறியடித்தேன் உனக்கு விரோதமாய் வருகிறவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் என்ற வாக்கை கர்த்தர் இந்த ஆண்டு நமக்கு தருகின்றார் நாம் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்களாக இல்லாதபடி நாம் ஆவிக்குரிய போர் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் நம்முடைய போராயுதம் வந்து மாம்சத்துக்குரியது அல்ல அதாவது யுத்தம் நம்முடையது அல்ல யுத்தம் யாருடையது யுத்த கத்தருடையது நான் கத்துடைய கருத்தில் இருக்க வேண்டும் கத்தருக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் கத்தருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதிகாலத்து அதிகாலத்தில் உள்ள ராஜாக்கள் தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனைக்கு செவி கொடுத்து பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் அப்படித்தார்கள் சிறிய நாடு வந்து பெரிய நாடுகள் எல்லாம் மேற்கொண்டு இருந்தது அதற்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகின்ற தீர்க்க தரிசனம் அவர்களோடு இருந்தார்கள் அதற்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் பாருங்க அதாவது மோசைக்கு பிறகு யோசுவா அந்த பொறுப்பை எடுத்தார் ஜனங்களை காரானுக்குள் கொண்டு போவதற்காக வழிநடந்து போகும்போது வழியிலே எரிகோ பட்டணம் குறுக்க நிற்கின்றது அதற்கு தாண்டி காரானுக்குள் போக முடியாது ஜனங்கள் தவிக்கிறார்கள் யோசுவா ஜபம் பண்ணினார் ஆண்டு சமூகத்தில் கர்த்தர் சொன்னார் அதாவது ஒன்று செய்ய வேண்டாம் அந்த பட்டணத்தை ஏழு நாள் சுற்றி வாருங்க ஏழாவது நாள் ஆசாரியில் நெடுந்தொனி விடும்போது எல்லாரும் சட்ட விடுங்க பட்டணம் அதாவது மதில் இடிந்து விழும் நீங்கள் பட்டணத்தை இலகுவாக பிடித்துக் கொள்ளலாம் என்று அந்த ஆலோசனைக்கு ஜனங்கள் செவி கொடுத்தார்கள் செவி கொடுத்து அவனமாகவே செய்தார்கள் கோட்டை விழுந்தது நாங்கள் எருசலேவுக்கு போயிருக்கும் போது சுரேல் நாட்டுக்கு போயிருக்கும் போது அந்த விழுந்து கிடக்கிற மதில்களை ரன்னிங்கில் போகும்போது எங்களுக்கு காண்பித்தார்கள் இதுதான் எரிகோ மதில் விழுந்து கிடக்கிற இடம் என்று அருமையான கதை இல்லை கற்பனை இல்லை நடந்த சம்பவங்கள் வேதத்தில் எழுதியிருக்கிறது அவைகளை இன்று உலக நாடுகளில் உள்ள கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல எல்லா மதத்தினர்களும் போய் பார்க்கின்றார்கள் ஏதோ உண்மை நடந்த அதிகாலத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் உண்மைதான் என்று ஏற்றுக்கொள்கிறதுக்கு இன்றைக்கும் அவர்கள் சாட்சிகளாக இருக்கின்றது அறுபடி நாள் இந்த கால வேளையில அந்த வார்த்தையை நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறது என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன இந்த நாட்களில் கத்தருடைய காரியங்கள் நாம் ஜபம் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார் ஜபம் பண்ணி ஜப யுத்தம் நாம் செய்ய வேண்டும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாவது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற போது இவ்விடமாக நாம் பார்க்கின்றோம் தேவனாகி கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட வாக்குகளை அருளி இருக்கின்றார் அப்படினால் நமக்கு பிரபா எவ்வளவு பெரிய ஆயுதங்கள் எழுப்பினாலும் சரி உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் நியாயத்தில் எந்த இது என்னால் உண்டான இருக்கிறது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக உனக்குரோதமாய் எழுப்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது உனக்கு விரோதமாய் உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் உனக்கு உரமா என்று சொல்லியிருக்கிறது அல்லவா அதை நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம் இது யாருக்காக இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் இந்த பிரகாரம் யார் நடக்கின்றார்களோ இப்போது கட்டிட கற்பனைகளை யார் இந்த பிரகாரம் கை கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த வாக்கியம் எழுதப்பட்டிருக்கின்றது உனக்கு எழுப்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உனக்குரமா நியாயத்தில் எழுப்புகிற எந்த நாவையும் குற்றப்படுத்துவார் இது என்னுடைய ஊழியக்காரனுடைய சுதந்திரம் ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் ரெண்டு தடவை எங்களை கல்லர்கள் கடத்தி கொண்டு போனார்கள் ஒரு தடவை கொழும்புல கடத்தி கொண்டு போனார்கள் ஒரு தடவை திருவனந்தபுரம் ஏற்பாட்டுல எங்களை தூக்கி பிடித்து எங்களை கொண்டு போய் எங்களை பொருள்கள் எல்லாம் பிடுங்கிவிட்டு எங்களை தூக்குவதற்காக கைப்பட்டார்கள் பாரமுள்ள கல்லாக்குவேன் என்ற பிரகாரம் கல்லாக்கி விட்டு அப்படியே குழம்புல கொண்டு போய் அதாவது டவுனை விட்டு பல மைல் தூரம் கொண்டு போய் கிராமத்தில் இறக்கி அங்கே உள்ள கோஷ்டிகளெல்லாம் நம்ம உடமைகளை பறித்து நம்மை துன்பப்படுத்துவதற்காக சுத்திட்டாய் நமக்கு பயம் இல்லை ஏன் பயம் இல்லை அதாவது நாம் இந்த பிரகாரம் இருப்போம் என்று சொன்னால் நாம் இவைகளை குறித்து பயப்படாமல் இருக்க முடியும் இல்லாவிட்டால் பயம் நம்ம ஐயோ தகவல் இடத்தை வந்து மாட்டிக்கொண்டோமே என்ன செய்வது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் கர்த்தர் சொல்லி இருக்கிறார் உனக்கு விரோதமாக எழும்புகிற இந்த ஆயுதம் வாய்க்காது எழும்புகிற சத்துருக்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் முறிய அடிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் கத்துடைய கற்பனைகளுக்கு செவி கொடுப்போம் தேவ ஜனங்களை அழிக்க போகிறேன் என்று ராஜாவுடைய கட்டளையும் பிறப்பிக்கப்பட்டு விட்டது கட்டளை பிறப்பிக்கப்பட்டாகிவிட்டது மாசத்தினா டெய்லி ஜனங்கள் யூதர்களை ஒருவரையும் உயிரோடு வைக்கக்கூடாது அத்தனை பேரையும் கொண்டுவிட வேண்டும் அதே நாளில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் காரணமாக இருந்த ஆமானும் தூக்கு மரத்தில் தூக்கி போடப்பட்டான் சத்ருவை சிதறடித்து போட்டார் என்று நாம் காட்டுகிறோம் அதற்கு என்ன யுத்தம் நடந்தது ஜெவ யுத்தம் நடந்தது தாவிதுக்கும் சவருக்கும் என்ன யுத்தம் நடந்தது இந்த யுத்தம் தான் நடந்தது அவர் விலையிடப்பட்டு போனார் இவர் பெறப்பட்டார் என்று நாம் காணுகின்றோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வருடத்தில் நாம் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை செய்ய வேண்டும் செய்ய போகிறோம் அது செய்வதற்கு நாம் இப்படிப்பட்ட காரியங்களை மனதில் கொள்வோம் மூன்றாவதாக நம்மில் இருக்க வேண்டிய விசேஷமான ஒரு காரியம் என்ன என்று பார்க்கின்றோம் மூன்றாவது ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் வசனம் பனிரெண்டை நாம் ஒருவர் வாசிக்கலாம் நாம் இருளின் மக்களாக இருளான இருளுக்கும் இருளுக்கும் அதிகாரியாக இருக்கிற சாத்தானுடைய கையாட்களாக இருந்தோம் இந்த நாட்களில் கத்தராய தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து சுவாமி இந்த உலகத்தில் வந்த நோக்க நிறைவேற்றி இருக்கிறார் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற பிரகாரமாக நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார் அப்படியே நாம் நடக்க வேண்டும் வாசிக்கலாம் இரவு சென்று போயிட்டு இரவு சென்று போயிட்டு அகல் சதுவமாயிற்று ஆகையால் அந்த காலத்தின் கிரிகளை நாம் தள்ளிவிட்டு வைத்து ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம் ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்வோம் ஒளியின் ஆயுதங்கள் ஒரு மனிதன் அதாவது தூய்மையான ஒரு வாழ்க்கை செய்வாரானால் ஒரு மனிதனிடத்தில் ஆயுதங்கள் இருக்கிறது என்று தெரிந்தால் எதிராளி கிட்ட பயப்படுவான் அதே மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் முழுவதும் ஒளியின் ஆயுதத்தை தரித்திருப்பானால் ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிறது அதாவது சங்கீத நூற்றி நான்கு இரண்டு ஒருவர் வாசிங்க சங்கீத நூற்றி நான்கு வாசனா இரண்டு அப்படினால் தேவனுடைய பிள்ளைகளே ஒளியின் ஆயுதம் இந்த தூய வாழ்க்கை கரைபடாத ஒரு வாழ்க்கை அதாவது எங்கே களைப்பட்டதோ அங்கே சத்தருக்கு தெரியும் இவன் பிழைகப்பட்டு விட்டான் மறுபடியும் இவனை நாம் மேற்கொண்டு விடலாம் என்று நெருக்குவார் கர்த்தரும் அதில் தலையிடுகிறது இல்லை என்று நாம் காணுகின்றோம் ஒளியின் ஆயுதத்தை சரிசவர்களாக நாம் ஒளியின் பிள்ளைகளாக இந்த தூய வாழ்க்கையை காத்துக் கொள்ள வேண்டும் வாசிங்க ஒளியை ஒத்திரமாக தரித்து ஆண்டவர் வந்து ஒளியை எப்படி வருது வஸ்திரம் மாதிரி ஒரு அட்ரஸ் போட்டிருக்க பாருங்க இப்பெல்லாம் பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ்களுக்கு குண்டு துளைக்காத ட்ரெஸ் கொடுத்திருக்கிறாங்க அது குண்டு கொண்டு தாக்கினாலும் அந்த ட்ரெஸ் மேல கிடைக்கிற உள்ள இருக்கிறதுனால அந்த குண்டு அவர்களை தாக்காது அப்படிலாம் இருக்கிறது ஆனால் இந்த குண்டு அந்த அந்த வஸ்திரம் தரித்தவர்களையும் அதாவது மேற்கொண்டு விடுவான் பிள்ளைகளே அதாவது இந்த குண்டு துளைக்காத வஸ்திரம் ஒரு மனிதனை பாதுகாக்காது அதாவது இதை கண்ட சத்துரை பயப்பட மாட்டான் அதாவது சத்துரை இதை வைத்து சத்துரை மேற்கொள்ள முடியாது அதாவது அவர் ஒளியை வஸ்திரமாக தரித்திருந்தாரா அதே வண்ணமாக தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஒளியை ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொள்ள வேண்டும் இந்த ஆயுதத்துக்கு சத்துரம் பயப்படுவான் இந்த ஆயுதம் எங்கே இருக்கிறதோ அங்கே வரமாட்டான் கிட்ட வந்து விட்டு ஏழு வழியாக ஓடி போய் விடுவான் இந்த ஒளியின் ஆயுதம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் பட்சமாய் கத்தர் நின்று அவர்களுக்கு இருக்கிற சத்துருக்களை முறியடிப்பார் என்று நாம் காணுகின்றோம் ஒளியின் ஆயுதம் யாரிடத்தில் இருக்கிற அவர் எவ்வளவு விலகினமானவனா இருக்கலாம் தனித்த மனிதனா இருக்கலாம் யாராவது இருக்கலாம் அவனிடத்தில் அந்த ஆயுதம் இருக்குமானால் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனுடைய சத்துருக்களை முறியடிப்பார் அவனுக்குறமாய் வருகிற சக்திகளை ஓடிப்போக செய்வார் என்று தேவையான திருவாக்கம் சொல்லுகிறபடினால ரெண்டு பேரும் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தையும் நான் வாசிக்கலாம் அலையலோயா அலையலோயா நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீதி நியாயங்களை கை கொள்ளுகிறவராயிருந்தார் என்று நாம் காணுகிறோம் யோகா ஸ்தானத்தில் அவர் ஞானஸ்தானம் பெற போகும்போது யோகாசாமி சொல்லுகின்றார் நான் உம்மிடத்தில் வர வேண்டியதா இருக்க நீர் இல்லத்தில் வரலாமா என்று கேட்டார் கத்தர் சொன்னார் இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றது நமக்கு ஏற்றது இதெல்லாம் ஆயுதம் வாசிங்க சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்து நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்தவர்களாகவும் என்று அவர் எழுதுகிறார் இப்படி நாங்கள் இருந்தோம் என்று எழுதுகின்றார் தேவனுக்கு மகிமை இப்படி இப்படிப்பட்ட நிலையில் இருந்தோம் அதுபடினால அதாவது நீதியாகிய வலதுபுறம் இடது பக்கம் சாயாத ஆயுதம் நீதி ஒரு ஆயுதம் நீதி நெறிகளை நாம் எதிரையும் விட்டுவிடவே கூடாது இதன் ஊழிய காலத்தில் அதாவது பல நிலையிலேயும் சில பஞ்சாயத்தெல்லாம் வைத்து சொந்தக்காரர்கள் உறவினர்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார்கள் இதெல்லாம் என்னெல்லாமோ நடந்தது நாம் வந்து மத்தியஸ்தர்கள் நாம் வந்து கிறிஸ்துவ பக்கம் நிற்கின்றவர்கள் அதுபடியால் எது நீதியோ எது நியாயமோ அதைத்தான் நாம் பேசவும் நிலைநாட்டவும் வேண்டும் அப்படிப்பட்டவர்களை தான் சத்திரம் மேற்கொள்ள மாட்டான் அந்த ஆயுதத்தை கீழே போட்டு விட்டான் என்றால் போலீசாரம் திருவிழையில குடித்துட்டு இடமா துப்பாக்கி யாரா தூக்கிட்டு போயிடும் இப்படியெல்லாம் இருக்கிற பாக்கிற பாருங்க அப்படி தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அந்த ஆயுதத்தை இழந்து போய் விடுகிறான் எதிராளி அவரை ஈஸியாக மேற்கொண்டு விடுவான் இந்த ஆயுதத்தை நாம் எப்பொழுது தரித்தவர்களாக இருக்க வேண்டும் இந்த ஆயுதம் யாரிடத்தில் இருக்கிறது யாரிடத்தில் இல்லை என்பது எதிராளிக்கு தெரியும் எதிராளி என்று சொன்னால் சத்துருக்களின் நிலம் தானாக தானாக நமக்கு உரமாய் வருகின்றது இல்லை அவன் அந்த அசத்தாவி அவனை ஏவி நமக்கு உரமாய் எழுப்பி விடுகிறான் நாம் ஒளியின் வஸ்திரம் தரித்த ஒளியின் ஆயுதங்களை தரித்தவர்களாக இருந்தால் நம்மிடத்தில் அந்த சத்துரு நெருங்காது அவர்களோடு இருந்து கர்த்தர் அந்த சத்துருக்களை முறிய அடிப்பார் என்று வேதம் சொல்லுகின்றது அதுபடினால நாம் எல்லா நீதிகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் ஒரு நீதி நியாயத்தை கை கொள்ள மாட்டார்கள் ஒரு காரியங்களுக்கும் கீழ்படிய மாட்டார்கள் நமக்கு போன் பண்ணுவார்கள் எங்களுக்கு சில போன் வரும் ஐயா வீட்டுல ஒரே போராட்டமா இருக்கு சபைக்குட்பட்டவர்களா இருக்க மாட்டார்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள் ஒரே போராட்டமா இருக்கு ஐயா கொஞ்சம் போராடி ஜெவம் பண்ணுங்க கொஞ்சம் அலட்டி ஜெவம் பண்ணுங்க ஐயா கொஞ்சம் உபவாசம் போட்டு ஜெவம் பண்ணுங்க ஐயா என்று நமக்கு ஆர்டர் போடுவாங்க ஆனா அவங்க எந்த நீதியும் கொள்ள மாட்டாங்க நாம இங்கிருந்து அதற்றினாலும் சாத்தார் என்ன யாரையும் ஒண்ணு இல்லை எம்டியா இருக்கிறான் ஒளி நியாயமும் இல்லை நீதி நியாயங்களும் இல்லை ஒரு காரியமும் இல்லை என்று ஈஸியாக மேற்கொண்டு விடுவான் அப்படினால் தேவடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆயுதம் இருக்க வேண்டும் இந்த யுத்த களத்தில் நிற்பதற்கு இது தேவை சத்துருவோடு போர் புரிய வேண்டும் என்றால் இந்த ஆயுதம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் இந்த வருடத்தில் ஆண்டவராய் தேவன் சத்துருவை முறியடிப்பதற்காக திரும்பி இருக்கின்றார் அப்படினால் இப்படிப்பட்ட ஆயுதங்கள் நாம் தரிக்க வேண்டும் என்று கட்டுரை வார்த்தை சொல்லுகின்றது நூற்றி ஒன்று ரெண்டு பத்தாம் அதிகாரம் நான்காவது வாக்கியத்தையும் நாம் ஒருவர் வாசிக்கலாம் எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக எங்களுடைய போராயுதம் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலம் பலமுள்ளவைகளாக இருக்கிறது இதை வந்து இந்த ஆயுதம் எப்படி பாருங்க அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலனாக இருக்கின்றது அதாவது இந்த பலன் இந்த ஒளியாகிய ஒளியாகிய ஆயுதத்தை தரித்திருக்கிற நம்மிலே இந்த நீதி நியாயங்களை கை கொண்டு தரித்திருக்கிற இந்த ஆயுதத்தை உடையவர்கள் அறங்களை நிர்மூலமாக்கக்கூடிய அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று திருவாக்கு சொல்லுகின்றது அலையலுயா அலையலுயா மாசத்துக்குரியவர்களாக நம்மை மாசத்துக்குரியவர்கள் ஆக்குவதற்காக சத்துரு பலரை கொண்டு பல வகையில் நம்மை ஏவுவதற்கு பிரயாசப்படுவார் அதுல அந்த ஆயுதத்தை நாம் பயன்படுத்தி விடக்கூடாது அலையலுயா அலையலுயா நாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விதியின்படி தேவன் போய் தருகிற கற்பனையின்படி அவைகளை சொல்லிக் கொடுத்து அந்த பிரகாரம் நடந்து கொள்ளும் போது நம்முடைய சத்துருக்களை தேவன் முறியடிப்பார் நம்முடைய சத்துருக்களை தேவன் முறியடிப்பார் நமக்கு உலகமாய் வருகிறவர்களை தேவன் பார்த்துக் கொள்வார் பிள்ளைகளை இந்த ஆயுதத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் அப்போ சில பவுல் எபேசருக்கு நிறுவனம் எழுதும் போது அவர் இவ்வளமாக எழுதுகிறார் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் சில வசனங்களை மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல உங்களுக்கு தந்திரங்களை எதிர்த்து நிற்கும்படியாக என்று எழுதிக்கொண்டு மாம்சத்தோட ரத்தத்தோடும் அல்ல பிரச்சனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் தேனிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு போராட்டம் உண்டு ஆகையால் நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தை செய்து முடிக்கத்தக்கவனாய் நிற்கவும் திராணி உள்ள ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வழக்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த காலத்தில் அந்த காலத்தில் காலாக்கு படைகளை கொண்டுதான் யுத்தம் செய்தார்கள் இப்பதான் நவீன கருவிகள்லாம் வந்திருக்கின்றது அப்படினாலும் அதற்கு கவசங்கள் உண்டு அது எந்த பாகம் திறந்திருந்தாலும் அங்கே சத்திர தாக்கி விடுவார் அப்படினால எல்லா பாகங்களிலும் கவசங்கள் அறிந்திருக்க வேண்டும் அதாவது சர்வ ஆயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள் என்று கொண்டு அந்த ஆய்வுகள் என்ன என்று சொல்லுகிறார் பாருங்க சத்தியம் எனும் கச்சை உங்கள் அறையிலே கட்டினவர்கள் சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையிலே கட்டிக் கொண்டவர்களாகவும் என்னும் மார்க்கவசத்தை தைத்தவர்களாயோ மார்க்கவசத்தை தரித்துக் கொண்டவர்களாக நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகவும் சமாதானத்தில் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் எனும் பாதரட்சி கால்களில் கொடுத்தவர்களாயோ பொல்லாதனையும் அக்கியஸ்தானங்களை எல்லாம் அழித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என கேடகத்தை பிரித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள் லட்சம் என்ற தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மனம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆனபடினால நம்முடைய போராயுதம் நம்முடைய யுத்தம் மாம்சத்துக்குரியதாக இல்லாதபடி அது ஆவிக்குரியதாக இருக்கிறபடினால இப்படிப்பட்ட கவசங்கள் எல்லாம் நாம் தரித்தவர்களாக இருக்க வேண்டும் அதே இல்லையா அதே இல்லையா கடந்த வருடத்திலேயும் நபிரதேக அதாவது எல்லா மீட்டிங்களையும் எல்லா சமயங்களிலும் பாவ அறிக்கை என்கிறத செய்கிறோம் அதுல சிலர் அறியாமை செய்துவிட்டேன் என்னும் சொல்லுகிறதை நாம் அறிகிறோம் இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டும் அல்லவா இது எதற்காக இப்படி வருகிறது என்றால் நம்முடைய தலையில ரெட்டணிவன் தலைச்சீரா இல்லாமல் எம்டியா இருக்கிறபடினால சாத்தான் வந்து இங்கேதான் தாக்குவான் கெட்ட எண்ணங்கள் எல்லாம் இங்கேதான் கொடுப்பான் இங்கேதான் பொறாமைகள் எரிச்சல்கள் எல்லா விதமான காரியத்தை தலையில இருந்துதான் இங்க எல்லா இடத்துக்கும் பரவுது அப்படினால இந்த தலையில அதாவது கவசம் இருக்குமானால் அதற்கு சத்துரு அங்கே தாக்க மாட்டான் ஒரு ஹெல்மெட் என்று வைத்திருக்கு ரொம்ப அருமையான ஒரு சட்டம் அதற்கு மற்ற எந்த வாக உடைந்தாலும் சரிபடலாம் தலை உடைந்தாலும் சரிபட முடியாது அதே ஒன்றமாக மனிதனுடைய தலையில அதாவது ரட்சணியம் என்னும் தலைச்சியராக இருக்க வேண்டுவான் எங்கே போனாலும் வெளியே போய்விட்டு சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் என்று சொல்லி நான் யாரென்றே மறந்து அவர்களோடு எல்லா காரியங்களையும் எல்லாவற்றையும் பேசிவிட்டு எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு வெளியே ஐயோ நான் தப்பிட்டேனே என்று எண்ணுகிறது அல்ல அங்கே போனால் நான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை இந்த தலையில அந்த எண்ணம் எப்பொழுது இருக்கணும் எப்பவுமே இருக்கணும் அதாவது ஐயோ நான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை அல்லவா என்ன அந்த தலைச்சிற தலையில் இருக்குமானால் அந்த கெட்ட கிரியைகளை கொண்டு சாத்தான் தலையை தாக்க மாட்டான் அப்படி இல்லாதவர்கள் ஒரு ஞாபகமும் இல்லாதபடி தலைச்சீரா இல்லாதபடி சீரா இல்லாமல் எவட்டியாக போகிறார்கள் அல்லவா அதையே வாங்கிட்டு வந்து பழையபடி அவருடைய பாவைக்கு கேட்கவே ஒரு மூச்சு நேரம் வேண்டும் அதில் நாம் பார்க்கிறோம் அப்படி இல்லாதபடி இந்த பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆசிரம் நமது மேல தாக்காமல் இருக்க விசுவாசம் என்னும் கேடயம் ரட்சணம் என தலைச்சிரா நம்மள இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் அப்படிப்பட்டவர்கள் அடிக்கடி தலையில் தாக்கப்பட மாட்டார்கள் அவர்கள் பசுத்தமாய் தங்களை காத்துக் கொள்வார்கள் எதிராளி அவர்களை தாக்க மாட்டான் இப்படிப்பட்டவர்கள் சத்துருவை ஈஸியாக மேற்கொள்வார்கள் இவர்களுக்கு உறவாளர்கள் தீமைகளை கத்தர் முறியடிப்பார் அருமையானவர்களே சர்வாயுத வர்க்கத்தையும் எல்லா கவசத்தையும் நாம் தரித்துக் கொள்வோம் காலில் மட்டும் செருப்பு போட்டால் போதாது எல்லாத்தையும் மட்டும் காலில் செருப்பு போடாமல் போனால் எவ்வளவு பெரிய பாதிப்பு பாருங்க எப்படினால இந்த வருடத்துல நான் இருக்கு இந்த ரட்சணியம் பாதரிச்சு என்னும் நாம் தரித்தது போல அநேகருக்கு இயேசுவை பற்றி சொல்லுவோம் இயேசுவை பற்றி அநேகருக்கு நாம் சொல்லுவோம் இந்த நற்செய்தி அநேகருக்கு நாம் அறிவிப்போம் இந்த கவசத்தை நாம் மாட்டிக்கொள்வோம் இப்படி செய்யும் போது நமக்கு உறவார்கள் எல்லா சக்திகளையும் கத்திர முறியடித்து போடுவார் அலையலோயா அலையலோயா அலையலோயா இப்படி நாள் தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே நாம் என்ன கவனிக்கிறோம் இவைகளை நாம் கை போது நமக்கு நம்ம வருகிற சத்துருக்களை கருத்த முறியடித்து போடுவார் என்று வேதம் சொல்லுகின்றது நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காக உங்களுக்கு உரதமாய் உங்களுக்கு உரதமாய் உங்களுக்காக என்று எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் எல்லாம் தேவனுடைய கற்பனைகளுக்கு கவனமாய் செவி கொடுக்கிறவர்களை பற்றி தான் இந்த வார்த்தை எழுதியிருக்கிறது இந்த திருச்சபையில அவர்களுடைய சத்தியம் போதிக்கப்படுகிற நம்முடைய மக்களில் பெரும்பகுதி பேர் அந்த நிலையை அடைந்து கொண்டிருக்கிறதை நாம் காணுகின்றோம் இந்த ஆண்டிலே கூடுதலாக நாம் அவர்களை அடைந்து கொள்வோம் நாங்கள் விவசாயம் பண்ணும்போது வயலில் சில பகுதிகள் அதாவது வளர்ச்சி இல்லாமல் நோய் அடித்து அப்படியே கிடக்கும் மற்றதெல்லாம் மேலே வளர்ந்து கதிர் வரக்கூடிய அளவுக்கு ஆகிவிடும் இப்படி இருக்கும்போது அந்த தாழ்ந்து கிடக்கிற அந்த நோயடித்து கிடக்கிற செடிகளுக்கு மட்டும் கொஞ்சம் மருந்து அடித்து கொஞ்சம் உரங்களை போட்டு விட்ட உடனே ஒரு வாரத்துக்குள்ளாக அதே மாதிரி இதுவும் சேர்ந்து வளர்ந்து விடும் ஒன்று போல் அப்புறம் வயலை பார்த்தால் ஒன்று போல் இருக்கும் கதிர் வரும்போது ஒன்று போல் வந்து பலன் கொடுக்கும் இவர்களை நான் பார்த்திருக்கிறோம் என்னுடைய சபைக்குள்ளேயும் கட்டை நட்டையமாக கிடக்கிறவர்கள் போல் அல்லாதபடி எல்லாம் ஒன்று போல் ஒரே நிலையிலே வளர்ந்து எல்லோரும் சத்துருவை ஜெயிக்கக்கூடிய அல்லது சத்துருக்கு விரோதமாக தேவன் நமது பட்சம் என்று யுத்தம் செய்ய நாம் இன்று கேட்கிற இந்த வசனங்களை மனதில் வைத்துக் கொள்வோம் அலையலுயா தன்னுடைய வார்த்தை போதிக்கப்படும் போது நீங்கள் எங்கேயோ விளையாடிக்கொண்டு எங்கேயோ பேசிக்கொண்டு அதில் சில செல்லை நோண்டி கொண்டிருக்கிறது போல அப்படிப்பட்ட பேபத்தியத்தை மேலே இருந்தோடு விட்டுவிட்டு இந்த வருஷம் இருந்து ஒரு புதிய தீர்மானம் செய்வோம் ஒரு புதிய தீர்மானம் செய்வோம் தேவ சமத்தில் வரும்போது செவி கொடுக்க கவனமாக இருப்போம் கத்துடைய கற்பனைகள் போதிக்கப்படும் போது செவி கொடுக்க கவனமாக இருப்போம் செவி கொடுப்போம் நாம் எல்லா காரியங்களுக்காக ஜபம் பண்ணுவோம் நமக்கு சத்து கொண்டு வருகிற கிரிகளை கர்த்தர் முறியடிக்க முழங்காலிலே நிற்போம் அவசியப்பட்டால் உபவாசிப்போம் மூன்றாவதாக ஒளியின் ஆயுதத்தை நாம் தரித்துக் கொள்வோம் பரிசுத்த ஜீவியத்தை நாம் காத்துக்கொள்வோம் ஒன்றியவான் முதல் அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது நமது ஆண்டவராய் இயேசுவை பற்றி சொல்லும் போது அவர் ஒளியா இருக்கிறார் அவர்ல என்ன இல்ல இருள் இல்லை வாசிங்க தேவன் ஒளியா இருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை இருள் இல்லை அவரை சோதிக்க வந்தான் நாற்பது நாள் உபவாசம் இருந்து முடிக்கிற நேரத்தில் அவரிடத்தில் வந்து வேத வசனங்களை கொண்டு அவரை சோதித்தான் அவருக்கு எந்த முதலான இருளும் இல்லையே அவனை மேற்கொண்டார் கடைசி வரைக்கும் அவருடைய மரணமும் ஜெயமாக முடிந்தது என்று நாம் காணுகின்றோம் அலையலுயா அலையலுயா அது இன்று இரண்டு பிள்ளைகள் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை கர்த்தர் முறியடிப்பார் கர்த்தர் முறியடிப்பார் கர்த்தர் முறியடிப்பார் உனக்கு உரோதமாய் வருகிறவர்களை ஏழு வழியாக சிதறி போக செய்வார் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன கத்துடைய கட்டளைகளுக்கு கவனமாய் செவி கொடுத்து கைக்கொள்வோம் கிடைக்க நேரங்களை வீண் பொழுது போக்காதபடி அண்டை விட அடுத்த வீட்டில் போய் உட்கார்ந்து கதை பேசாதபடி ஏதோ நாம் நேரத்தை போக்காதபடி தூங்கி கழிக்காதபடி நாம் ஜபம் பண்ணுவோம் சத்துருவை நாம் கற்று முறையடிப்பார் நம்முடைய பசுத்த ஜீவியம் முக்கியமாய் காக்கப்படட்டும் ஒளியின் பிள்ளைகளாகவே நாம் நடந்து கொள்வோம் நம்முடைய ஒளியை உத்தரமாக தரித்திருந்தார் நாம் ஒளியை ஆயுதமாக தரித்துக் கொள்வோம் நீதியை ஆயுதமாக தரித்துக் கொள்வோம் நம்ம எல்லா விதமான சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்வோம் எல்லா அவசரங்களையும் கை கொள்வோம் கர்த்தனமை ஆசிரியப்பார் வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து கர்த்தனமுக்கு மகத்துவமான காரியங்களை செய்ய தொடங்குவார் நாம் அவர்களை எதிர்நோக்கி நாம் பெற்றுக் கொள்வதற்கு கருத்த நமது பட்சமாய் நின்று யுத்தம் செய்வதற்கு நாம் நம்மை கவனமாய் பார்த்துக் கொள்வோம் கருத்த நம்மை ஆசிர்வதிப்பார்